திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் என்பது சிதம்பரத்தை குறிக்கும் இதுவும் இதற்கு அடுத்தாற்போல் வருகிற திருப்பதிகமும் தில்லையில் அருளி செய்ய பெற்றவை என்று கூறுவர் திருவம்பாவை தொடங்கி இதுகாரும் மகளிர் கூற்றாகவும் பிற அடியார் கூற்றாகவும் பாடல் செய்த பெருமானார் தம் கூற்றாக இனி அருளி செய்வார் அவற்றுள் கோயில் என்பதன் தலைமை பற்றி சான்றோர்கள் இக்கோயில் பதிகங்களை முன்னர் கோத்து வைத்தனர் அடியார் பெருமை கூறுதல் பற்றி இப்பதிகம் மூத்த என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் மூத்த திருப்பதிகம் என்று அழைப்பது அடியார்க்கு தருகின்ற பெருமை என்க தொன்று தொட்டு நிகழும் ஈசன் அருட்செயல்கள் இப்பகுதியில் விளக்கப்படுவதால் இக்குறிப்பை தந்திருக்கின்றார்கள் நம் பெரியவர்கள் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அத்துவிதம் இரண்டு விதம் முதல் விதம் ஒன்று இரண்டாக தெரிதல் பரவெளி சிவம் சக்தியாக வருதல் இது தாதான்மிய சம்பந்தம் குணகுணி சம்பந்தம் என்று சொல்லுவார்கள் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் போலவும் நெருப்பும் அதன் சூடு போலவும் என்று பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் இரண்டாவது விதமான அத்துவிதம் இரண்டு ஒன்றாக தெரிதல் சிவமும் ஆன்மாவும் ஒன்றாதல் இந்த விதத்திலே வரும் இது கலப்பினால் ஒன்றாகவும் தன்மையால் இரண்டாகவும் இருத்தல் உடலும் உயிரும் போல முதல் விதம் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி இரண்டாம் விதம் அடியார் நடுவுள் இருவீரும் இருப்பது இந்த இரண்டு அத்வைத தத்துவங்களையும் முதல் பாடலிலே மிக அற்புதமாக விளக்குகிறார் மணிவாசக பெருமான் உயிரற்ற உடலுக்கு இயக்கமின்மை போல அடியார்க்கு அருள் நிறைந்த சிவமே உயிர் போல் தெளிந்து விளங்கும் தம்மை அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிதல் வேண்டுவது அவ்வழியினாலே தமக்கும் அடியார்க்கு நல்கும் அப்பேற்றை நல்குதல் வேண்டியே என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் சிவசக்தியாக விளங்கி தோன்றுதலே அவர் தருகின்ற பேறு முதல் ஆயினும் முடிவு இல்லை என்பதற்காக முடியா முதலே என்றார் உடையாள் உந்தன் நடுவு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று நாம் வேண்ட வேண்டுவதையே அவர் நமக்காக பாடலாக அருளி செய்திருக்கின்றார் உடையாள் உந்தல் நடையிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானா அடியேன் உன் அடியார் நடைவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னில் ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெண்மா எண்ணாவிடில் அடியார் உள் நின்று இவன் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகழ்ந்தானே உகந்தானே அன்பு உடை அடிமைக்கு முருகா உள்ளத்து உணர்வு இலியே சகம்தான் அறிய முறையிட்டால் தக்க ஆறு அன்று என்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் பாழ பாழ்ந்தாய் அடியேற்கு உன்முகம் தான் தாராவிடில் முடிவேல் பொன்னம்பலத்து எம் முழு முதலே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும் வழி முதலே நின் பழடியார் திரள்வாயான் குழுமி கெழு முதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும் அதுவே அன்றி மற்ற எல் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே அரைசே பொன்னம்பலத்து ஆடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதே கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்று சற்றே சற்றே கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன்னடியேன்பார் பிறை சேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ பேசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பேன் நின்னருளே தேதா நேச சூழ்ந்து இருக்கும் திருவோலக்கம் செவி சேவிக்க ஈசா பலத்து ஆடும் எந்த இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பலக் கூத்தல் என்று என்று ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்ட ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ நெருங்க அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயே அருளாதொழிந்தான் அடியேனி அஞ்சேலின்பாரிங்கு பொருளாயில்லை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்த மருளார் மனத்தோடு முனை பிரிந்து மருந்துவேனை வா என்று கற்றருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மிச்சுவார் வெவ்வேறிருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்து ஆடும் தலைவா என்பார் அவர் முன்னேயே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்க நல்காதொழியான் நமக்கு என்று உன்னாமம் பிதற்றே நயன நீர் மல்க வாழ்த்தா வாய்குழரா வணங்க மனத்தால் நினைந்து உருகே பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே